ரிபுகீதை ஏழாவது அத்தியாயம் பிரம்ம தர்ப்பணமும் பிரம்ம ஹோமமும் உரைக்கும் அத்தியாயம் சதாமருபும் ஸ்நானமுடு மந்திரத்தை சகலர்க்கும் ஹிதமாக முந்த போத்தில் நிதாக நினக்கருள் செய்தேன் இந்த போத்தில் நித்தியமாம் தர்ப்பணமோடு ஹோமம் தன்னை உதாரமதாய் பரமசிவன் சொனவா சொல்வேன் உலகத்தும் வேதத்தும் சாஸ்திரத்தும் நிதானமுடை இவை அரிதாம் இவ்வர்த்தத்தை நிலையுடைய மனதுடனே நின்று கேளாய் ஒரு காலும் பிரபஞ்சம் ஓரிடத்தும் ஓரணவும் உண்மையதாயிலவே இல்லை திருக்கான பரபிரம்ம மாத்திரம்தான் ஸ்திரமாக எப்போதும் இருப்பதென்றே ரிக்காதி வேதமுடி அனைத்தினாலும் இயம்பிய சிற்பரபிரம்ம நானே என்று தற்காதி உதவியினால் உறுதிப்பட்ட தகும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் சகல பரிபூரணமாம் பிரம்மம் நானே சத்திய ஞானானந்த பிரம்மனானே அகில அதிஷ்டான பர பிரம்மனானே அந்நியமோரணுவுமில்லா பிரம்மனானே நிகரில் சிதாகாச பர பிரம்மனானே நிமலாத்மாகார பர பிரம்மனானே இகழும் உரு எவையுமிலா பிரம்மனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் சோகமில்லா சுககனமாம் சொரூபனானே சுத்தமதாம் பரமாத்ம சொரூபனானே ஆகுமொரு விகல்பமில்லா சொரூபனானே அத்வைத ஆனந்த சொரூபனானே மோகமில்லா பரிசுத்த ஸ்வரூபனானே மூதுணர்வாம் பரஞ்சோதி ஸ்வரூபனானே ஏகமதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் உவமையிலா ஒன்றான ஸ்வரூபனானே ஒன்றென்னும் கணிதமுரா ஸ்வரூபனானே விவிதமிலா விமல பரஸ்வரூபனானே விண்ணிலுமே நுண்ணியதாம் ஸ்வரூபனானே தவிர்தலிலா தற்பரமாம் ஸ்வரூபனானே தகுசத்தா மாத்திர மாம் சொரூபனானே எவையுமிலா பரபிரம்மஸ்வரூபனானே சொரூபனானே எனு பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் சொல்லும் ஒரு பொருளுமிலா சொரூபனானே சும்மாவே இருக்கின்ற சொரூபனானே கல்லனவே அசைவற்ற சொரூபனானே காண்பானும் காட்சியுமில் சொரூபனானே ஸ்வரூபனானே அல்லலிலா கண்டக சுக சொரூபனானே அயலற்ற பரமோக்ஷ சொரூபனானே எல்லையிலா பரபிரம்ம சொரூபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் சதானந்தமயமான சொரூபனானே சந்ததமும் சாந்தபர சொரூபனானே சிதானந்தமயமான ஸ்வரூபனானே சின்மயமாம் பரமசிவ பரமசிவஸ்வரூபனானே உதார பரிபூரணமாம் ஸ்வரூபனானே ஒன்றாலும் முன்ன ஒன்னா ஸ்வரூபனானே எதாகினும் ஓரணுவுமில்லா ஸ்வரூபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் நிர்மலமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே நிர்குணமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே நிருபமமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே நிரஞ்சனமாம் பரபிரம்மஸ்வரூபனானே பரபிரம்ம நிரவயவ பரபிரம்ம நிஷ்களமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே இருமையிலா பரபிரம்ம எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் சாட்சியமாய ஒரு பொருளும் இலாமையாலே சாட்சி எனும் தன்மையிலா ஸ்வரூபனானே காட்சியுடன் காண்பானும் இலாமையாலே கலக்கமிலா கேவல மாம்சரூபனானே மோட்சமுடன் பந்தமுமே இல்லாமையாலே மொழியும் ஒரு விசேஷமில்லா சொரூபனானே ஈக்ஷணமே முதலியதாம் சொரூபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் உடல் பொறிகள் உயிர்கள் மனம் புத்தி சித்தம் ஓங்கும் அகங்காரமில்லா சொரூபனானே மடமையதன் காரியமாம் நாம ரூபம் அயலணுவும் மறுவாத சொரூபனானே படரு மனோ வாக்குகளுக்கெட்டாதான பங்கமிலா சைத்தன்ய சொரூபனானே இடரில் பரானந்தகன சொரூபதானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் சத்திய சித் சுககனமாம் சொரூபனானே சலனமிலா ஏகாத்ம சொரூபனானே நித்தியமாம் நிர்வாணஸ்வரூபனானே நிறைவுற்ற மகாமௌன ஸ்வரூபனானே தமமாம் துரிய பரஸ்வரூபனானே ஓய்ந்த துரியாதீத சொரூபனானே இத்தனையும் இல்லாத சொரூபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் ஜனன முதல் விகாரமில்லா சொரூபனானே சஞ்சலமாம் கிரியையில்லா சொரூபனானே ನನವುಕನಾ ಸುಷುಪ್ತಿಯಿಲ್ಲ ಸ್ವರೂಪನಾನೇ நவில் விஸ்வநாதியில்லா சொரூபனானே பனுவும் பர பரமூன்றுமில்லா சொரூபனானே பரஜீவ ஜகங்களில்லா சொரூபனானே அனபரதம் பரபிரம்ம ஸ்வரூபனான் என்று அமர் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் சந்ததமும் சன்மாத்திர ஸ்வரூபனானே ಚಲನಮಿಲ ಚಿನ್ಮಾತ್ರ ಸ್ವರೂಪನಾನೇ ದ್ವಂತಮಿಲ ಸುಖಮಾತ್ರ ಸ್ವರೂಪನಾನೇ ದ್ವೈತಮಿಲ ಅದ್ವೈತ ಸ್ವರೂಪನಾನೇ ಬಂಧಮಿಲ ಪರಮುಕ್ತ ಸ್ವರೂಪನಾನೇ ಪರಮಚಿತಾಕಾಶಪರ ಸ್ವರೂಪನಾನೇ அந்தமிலா பரபிரம்ம ஸ்வரூபனான் என்ற அமர் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் அது இது நீ நான் முதலாய் காண்பவெல்லாம் அணுவுமில்லை இல்லை அணுவும் இல்லை எது எதுதான் திருஷ்யமோ எங்கே எங்கே எவ்விதமாய் தோற்றினும் அத்தோற்றம் எல்லாம் ஸ்திதமருவும் திருக்கான பிரம்மமேயாம் ஸ்திலமளவும் மையமில்லை அசத்தியந்தான் நிதமனைய பரபிரம்ம நானே என்று நிகழ் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணங்கான் இவ்விதமே பரபிரம்ம தர்ப்பணத்தை எல்லோர்க்கும் ஹிதமாக இசைத்தேன் மைந்தார் செவ்வியதாம் இப்பொருளை ஒரு காலேனும் ஸ்ரத்தையுடன் கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் அவ்விதமே பரமசிவன் அருளி செய்த அதிசயமாம் பரபிரம்ம ஹோமம் தன்னை திவ்யமாம் நிதாக இனி உனக்கு சொல்வேன் தியங்கியிடா மனதுடனே திருந்த கேளாய் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபமானோன் अहमनिशं परमात्मस्वरूपमानोन् अहमनिशं परमशिवस्वरूपमानोन् अहमनिशं परात्परमां स्वरूपमानोन् अहमनिशं परमसुखस्वरूपमानोन् अहमनिशं परिपूर्णस्वरूपमानोन् अहमनिशं प्रज्ञानस्वरूपनिन्नम् अहब्रह्म निश्चयमे अरितां होमं निर्मलमां परब्रह्मस्वरूपमेनान् நித்யமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் பரவியதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் பரிசுத்த பரபிரம்மஸ்வரூபமே நான் பிரிவு பெறா பரபிரம்மஸ்வரூபமே நான் பிரணவார்த்த பரபிரம்மஸ்வரூபமே நான் அருவமதாம் பரபிரம்மஸ்வரூபம் நான் என்ற அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் சதானந்த பரபிரம்மஸ்வரூபமே நான் சாந்தமதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சிதானந்த பரபிரம்மஸ்வரூபமே நான் சின்மயமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் உதாரமதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் ஓர் வடிவாம் பரபிரம்மஸ்வரூபனே நான் அதாகிய நற்பரபிரம்மஸ்வரூப நான் என்ற அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் கருதவொணா பரபிரம்மஸ்வரூபமே நான் களங்கமில்லா ஸ்வரூபமே நான் உருவமில்லா பரபிரம்மஸ்வரூபமே நான் உணர்வுருவாம் ஸ்வரூபமே நான் கிரியையில்லா பரபிரம்ம ஸ்வரூபமே நான் கேவலமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் அருவமதாம் ஸ்வரூப நான் என்று அகபிரம்ம நிச்சயமே அரிதாகோமம் அகமென்றும் தேகமல்லன் பொறிகள் அல்லன் அகமென்றும் பிராணனல்லன் மனதும் அல்லன் அகமென்றும் புத்தியல்லன் சித்தம் அல்லன் அகமென்றும் ஆங்காரம் தானும் அல்லன் அகமென்றும் இதன் மூலம் ஞானம் அல்லன் அகநனவு கனது துயில் அடைந்தோ நல்லன் அகமென்றும் இவைகட்கும் விலட்சணமே என்னும் அகபிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் அகமென்றும் ஸ்தூலம் முதல் உடல் மூன்றல்லன் அகம் விஸ்வநாதிய பீமானி அல்லன் அகமென்றும் அன்னமய மாதி அல்லன் அகமென்றும் அவையின பீமானி அல்லன் அகமென்றும் மறைந்தவையின் திரளும் அல்லன் அகம் நாம ரூபங்கள் எவையும் அல்ல அகமென்றும் எவைக்கும் விலட்சணமே என்னும் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் ஓதியுணர் எனக்கு எனக்கிங்கில்லை ஊகமுறும் மனநமுமே எனக்கிங்கில்லை பேதமிலா தியானமுமே எனக்கிங்கில்லை விரிவுற்ற சமாதியுமே எனக்கிங்கில்லை ஏதமில்லா ஞானமுமே எனக்கிங்கில்லை இருமையிலாவும் முக்தியுமே எனக்கிங்கில்லை ஆதியிலா பரபிரம்மம் நானே என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் சுகதம் முதல் பேதங்கள் மூன்றும் இல்லை சூக்மமாம்பூதங்கள் மூன்றும் இல்லை புகன்மனது முதலிய ஓர் நான்கும் இல்லை முதற் காலங்கள் மூன்றும் இல்லை குணங்கள் ஒரு மூன்றும் இல்லை விதி முதலாமும் ஒரு மூன்றும் இல்லை அகமனிஷம் பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் வேதங்கள் அனைத்துமில்லை நூல்கள் இல்லை விளம்பிய அவ்வேதாதி பொருளும் இல்லை பூதங்கள் அனைத்துமில்லை அப்பூதத்தால் பொருந்துவதாம் சரமசரம் எவையும் இல்லை பேதங்கள் அனைத்துமில்லை அப்பேதத்தால் பின்னமென பேசியிடும் பொருளும் இல்லை ஆதங்க மற்ற பர நானே என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் அகிலவித தத்துவமும் அசத்தேயாகும் அகிலவித உலகமுமே அசத்தேயாகும் அகிலவித வர்ணமுமே அசத்தேயாகும் அகிலவித ஆசிரமம் அசத்தேயாகும் அகிலவித நாமங்கள் அசத்தேயாகும் அகிலவித ரூபங்கள் அசத்தேயாகும் அகிலமிலா பரபிரம்மம் நானே என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் ஸ்ருதியுணர் ஞானமுமே அசத்தேயாகும் சூக்ஷுமனுள் ஞானமுமே அசத்தேயாகும் சர்வவித தீர்த்தமுமே அசத்தேயாகும் சகல தவந்தானமுமே அசத்தேயாகும் குரவனுடைய சிஷ்யனுமே அசத்தேயாகும் குரு சொல்லும் மந்திரமும் அசத்தேயாகும் மருவமதாம் பரபிரம்ம நானே என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் தொந்தமுற நினைப்பவெல்லாம் அசத்தேயாகும் துவைதாவாய் நிற்பவெல்லாம் அசத்தேயாகும் பந்தமுரு தேகம் முதல் அசத்தேயாகும் பலவிதமாம் ஜீவர்களும் அசத்தேயாகும் சிந்தையுறும் போகமெல்லாம் அசத்தேயாகும் செரிகின்ற வினைகள் எல்லாம் அசத்தேயாகும் மந்தமிலா பரபிரம்மம் நானே என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் தரமாய் விளம்புவதும் அசத்தேயாகும் விருப்பமுடன் கேட்பதுவும் அசத்தேயாகும் சத்தியமாய் பார்ப்பதுவும் அசத்தேயாகும் சஞ்சலமாயுணருவதும் அசத்தேயாகும் எத்திரமாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தேயாகும் அஸ்தமிலா பரபிரம்மம் நானே என்று அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் குறைவற்ற பரபிரம்மமான எண்ணில் குறுக்கு நெடு காலவிலாம் அசத்தேயாகும் கரையற்ற பரபிரம்மமான எண்ணில் காரிய காரணம் எல்லாம் அசத்தேயாகும் மறைவற்ற பரபிரம்மமான எண்ணில் இடம் தோற்றமெல்லாம் அசத்தேயாகும் அறிவுற்ற தவியமிலா பரநான் என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் சர்வமுடு கிஞ்சிலுமே அசத்தேயாகும் சஞ்சலமான் சுகதுக்கம் அசத்தேயாகும் ஸ்புரணமுடு பரிச்சின்னம் அசத்தேயாகும் புண்ணிய பாவங்கள் எல்லாம் அசத்தேயாகும் மறுபுஜய அபஜயமும் அசத்தேயாகும் மகிழும் லாபாலாபம் அசத்தேயாகும் அருவமதாம் பரபிரம்மம் நானே என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் சித்தமுதல் எப்பொருளும் அசத்தேயாகும் சிறுமை தரும் பிரகிருத்தியுமே அசத்தேயாகும் விஸ்தரமாம் வித்தியெல்லாம் அசத்தேயாகும் விதம் விதமாம் தோற்றமெல்லாம் அசத்தேயாகும் சத்தமுதல் ஐம்புலனும் அசத்தேயாகும் சகல சராச்சர ஜகமும் அசத்தேயாகும் சப்தமிலா பரபிரம்மம் நானே என்னும் அகபிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் புத்திரனே உட்பொருளும் அசத்தேயாகும் புறையற்ற வெளிப்பொருளும் அசத்தேயாகும் பக்தி செய்யும் நீ தானும் அசத்தேயாகும் பகர்கின்ற நான் தானும் அசத்தேயாகும் விஸ்தரமா மற்றோரும் அசத்தேயாகும் விரிந்த ஜெக ஜீவ பர ரசத்தேயாகும் அத்வைத பரபிரம்மம் நானே என்னம் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதாம் ஹோமம் அகம் பிரம்ம நிச்சயமே ஸ்நானம் மற்றும் அகம் பிரம்ம நிச்சயமே மந்திரம் காண் அகம் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் மற்றும் அகம் பிரம்ம நிச்சயமே ஹோமம் மைந்தா அகம் பிரம்ம நிச்சயமே மற்றும் உள்ள எல்லாம் ஆதலினால் முமுட்சுவானோர் அகம் பிரம்ம நிச்சயமே இடைவிடாமல் அனவரதம் ஆதரமாய் பழகல் வேண்டும் இவ்விதமே பரமசிவன் இசைத்த வண்ணம் ஹீனமிலா ஞானம் முதல் ஹோமம் கீராய் செவ்வியபாம் பொருளை எல்லாம் செப்பினே நான் செப்பியதில் ஐயமில்லை சத்தியந்தான் திவ்யமானிருந்தெங்கும் நின்ற ஈசன் திருப்பாதம் தன்னானை உரைத்ததுண்மை அவ்விதமாம் இப்பொருளை ஒரு காலேனம் அன்புடனே கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் உலகமெல்லாம் எதனிடையில் உதித்தோடுங்கும் ஒளிர்பானு இந்து அனல் உடுக்கண் மின்னல் பல ஒளியும் எதனாலே விளங்கலாகும் பகரும் அவை எதனினிதம் விளக்க மாட்டா விலகு சுராசுரரைவரும் எதன் பயத்தால் எக்காலும் தன் செயலே இயற்றா நிற்ப அலையுமறி பொருளையெல்லாம் அகற்றி அந்த அறிவுருவாம் சிவத்தை உபாசிக்க வேண்டும் அக்கண்டவரிவான பர சிவமே நான் என்றும் அனவரதம் இடையறவே செய்யும் தியானம் புகன்ற உபாசனையாகும் அதனால் உண்மை பொருந்திய நற்புத்தியினால் பரசீவத்தை நிகழ்ந்திடவே அறிந்திடலாம் மற்றொன்றாலும் நிர்மலமாய் நாதாதலாலே பகர்த குரு வசனத்தால் பரசிவத்தை பக்தியுடன் என்றும் உபாசிக்க வேண்டும் சகல அதிஷ்டானமாக நின்ற சத்திய ஞானானந்த சிவமே என்றும் அகமெனவே அந்நியமர அறியாதோர்க்கிங்கு அனந்தவித துன்பத்துக்கேதுவான இகழ்பவமாம் வாரிதியில் நின்றெழுந்தோ சிவம் என்னும் தீரம் சார்ந்து சுகமுருவதிலை அதனால் சிவத்தை சொன்னவனம் எவ்விதமும் அறியல் வேண்டும் சந்ததமும் சகல ஜெகநாதனாகி சகலர்க்கும் ஹிதமாக மோட்சை எந்தவித புருஷார்த்தம் தனையும் நல்கும் இயல்புள்ள பரமசிவன் இசைத்த வண்ணம் மந்தரி நிதாகனு கங்கு அகத்திலுள்ள சங்கையெல்லாம் தீரும் வண்ணம் பந்தமறு தர்ப்பணமோடு ஹோமம் தன்னை பரிவுடனே பாங்காக பகர்ந்தானன்றே சர்வபூரணமாகிய கண்டமாய் சாந்தமாய் சச்சிதானந்த ரூபமாய் திருஷ்யங்கள் அனைத்துமிலாமலே திருக்கு மாத்திரமாய் திகழா நின்ற பிரிவில்லா பரனான் என்று பேசிய பிரம்ம தர்ப்பணமும் பரஹோமமும் அரிய ஆனந்த தாண்டவ மாடனம் ஆண்டவன் பரிபூரண ரூபமே அரிய ஆனந்த தாண்டவமாடனம் ஆண்டவன் பரிபூரண ரூபமே நம் ஆண்டவன் பரிபூரண ரூபமே ஏழாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்